بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا وشفيعنا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان لا يوم الدين فقد قال الله عز وجل في كلامه اللذيذ وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى صدق الله مولانا العظيم عن ابن عباس رضي الله عنهما قال فرض رسول الله صلى الله عليه وسلم صدقة الفطر طهرة للصائم من اللغب والرفث وطعمة للمساكين رواه أبو داود والترمذي இவங்க வேற லாங்குவேஜ் ஜமாத் ஓகே அவங்க கொஞ்சம் யார் சரி டிரான்ஸ்லேட் பண்ணினா நல்லா இருக்கும் சொல்லுங்க டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுங்க டிரான்ஸ்லேட் வில் பி ஹெல்ப் இன்ஷால்லா இன் இங்கிலீஷ் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே ரமலான்ல பெரும்பகுதியா கழிச்சிட்டோம் மரவாசிக்கு மேல போயிட்டுது வெளியூர்ல சகோதரர்களாங்க அவசரமா யாரும் கழிச்சிட்டு இருக்காதீங்க பொறுமதியான நேரம் அவசரமா வாங்க கண்ணியமான சோதர்கள் எல்லாம் நிலடியார்களே ரமலான்ல பெரும்பகுதியை கழிச்சிட்டோம் பதினஞ்சு தினங்களுக்கு மேல போயிட்டு கூலி குடிக்கப்படுற நாள் ரமதானுடைய மாதத்துல நாங்க பிடிச்ச நோன்புகளுக்காக பசியில இருந்ததுக்கு தொழுத தொழுகைகளுக்கு கொடுத்த சதக்கா தான தர்மங்களுக்கு கூலி கொடுக்கப்படக்கூடிய நாளை நெருங்கி கொண்டிருக்கிறோம் எப்ப கூலி கொடுக்கப்படும் ரமதானுடைய கடைசியிலன்னு சொன்னாங்க சொல்லலாம் ரமதானுடைய ரமலான்ல செஞ்ச இபாதத்துகளுக்கான கூலி எப்போது கொடுக்கப்படும் கேட்கப்பட்ட நேரத்துல செல்லலாலே சில சொன்னாங்க ஒரு கூலி ஆளுக்கு வேலை செய்யற வேலை செஞ்ச ஒரு கூலி ஆளுக்கு கூலி கொடுக்கப்படுறது அவருடைய வேலை முடிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க செல்லலாலே சொல்ல வேலை முடிக்கப்பட்ட சந்தர்ப்பத்துல தான் கூலின்றத போல ரமலான் முடிகிற சென்ற தினத்துல தான் சகல கூலிகளும் கொடுக்கப்பட போகுது கண்ணியமான சோதர்களே கூலி கொடுக்கப்பட்ட அந்த நாளை நெருங்கி கொண்டிருக்கிறோம் கூலி கூலி வாங்குற அளவுக்கு வேலை செஞ்சுக்கிறோமா கூலி வாங்குற அளவுக்கு நாங்க வேலை செஞ்சிருக்கிறோமா இதுதான் உதவி யோசிச்சு பார்க்கணும் மக்பரத்துடைய பாவமன்னிப்புக்குரிய இரண்டாவது பகுதியிலே கிட்டத்தட்ட அறவாசிக்கு மேல கழிச்சாச்சு கனிமான சோதர்களே ரமலான்ல நாங்க செய்ய வேண்டிய விவாதத்துகள் வழக்கங்கள் இருக்கிறே இது பல வகையாக சொல்லலாம் ஒன்றோ எங்களோட உடல் உறுப்புகளால செய்யற விவாதத்துகள் வழக்கங்கள் உடல் உறுப்புகளால செய்யற விவாதத்து ஒரு பகுதி உடல் உறுப்பால செய்யற விவாதத்து தான் நோம்பு பிடிக்கிறோம் பசியில பத்தினியில் இருக்கிறோம் இரவுல தொழுகைகள்ல ஈடுபடுறோம் சதக்கா திகர் அவுராதுகள் ஈடுபடுறோம் குரான் சில ஈடுபடுறோம் இதெல்லாம் உடலால செய்யக்கூடிய பாதத்துகள் இதையும் ரப்பெல்லாம் எதிர்பார்க்கிறார் இன்னும் சில விவாதத்துகள் இருக்கிற ரமலான்ல செய்ய வேண்டிய விவாதத்துகள் எங்கட புகட்டாலே மணியால செய்ய வேண்டிய பாதத்து நாங்க பொக்கத்தால செய்யக்கூடிய விவாதத்துகள் கண்ணியமான சோதர்களே பல வகை ரமலான்ல ஒன்று கடமையான பருவான ஜக்காத் இன்னொன்று இருக்குது சதக்கா தான தர்மங்கள் இன்னொன்று இருக்குது ஜக்காத்து ஃபித்தர் ரமலானுடைய கடைசி பகுதியில் கூடுதலாக கொடுப்போம் ஜக்காத்து ஃபித்தர் ஜக்காத்தை பத்தி பேசும் நினைச்சேன் ஆனா ஜக்காத்தை பத்தி ஜும்மால தெளிவா கலக்கப்பட்டது செய்தி ஒன்று கிடைச்சிச்சு இன்றைக்கு இன்ஷா அல்லா ஜக்காத்து ஃபித்தரை பத்தி ஜக்காத்து சித்தர் எந்த மாதிரி கொடுக்கணுன்றத பத்தி இன்ஷா அல்லா நான் கொஞ்சம் தெளிவா பார்ப்போம் <clears throat> அப்ப உடலால செய்யப்படுற விவாதத்துகள் மாதிரி பணத்தால செய்யப்படக்கூடிய விவாதத்துகள் இது ரமதானுடைய மாசத்துல பணத்தால செய்யப்படக்கூடிய விவாதத்துல ஒன்று ஜக்காத் இன்னொன்று சித்தர் பித்தர் இன்னொன்று சதக்கா தர்மங்கள் இதுல ஜக்காத்துல் என்று சொல்றது கண்ணியமான சோதர்களே இது முக்கியமான ஒரு வணக்கம் முக்கியமான ஒரு விவாதத் முக்கியமானது என்றதை விட கடமையான ஒரு விவாதத்து எப்படி ஜக்காத் கொடுக்கிறது ஒவ்வொரு தனி நபருக்கும் கடமையோ இதே மாதிரி ஜக்காத்துல் சித்திரம் ஒரு தனியான கடமை ஒவ்வொரு நபரும் வசதி உள்ள ஒவ்வொரு நபரும் கொடுக்கணும் யாருக்கு கடமை எப்ப கடமை எந்த பொருள் கடமை எந்த அளவு கடமை இது இப்ப சொல்ல போறது எனக்கு கண்ணியமான சோதர்களே ஜக்காத்துல் பித்தர் கொடுக்க ஓகமா தேவையில்லையா இதை பத்தி குரான் ஹதீஸ் இஸ்லாம் சரியா என்ன சொல்லுது குரான்ல அல்லாஹு தாலா قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى சொல்லக்கூடிய இந்த ஆயத்துகளே சப்பி இஸ்மல் ரப்பிக்கல் ஆலான்னு சொல்லக்கூடிய சூரத்துல் ஆலால அல்லாஹு தாலா இறக்கினான் நான் கூடுதலா ஓதுற ஆயத்துகள் وذكر اسم ربه فصلى قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى கண்ணியமான சோதர்களே இந்த ரெண்டு ஆயத்திலையும் அல்லாஹ் ஜக்காத்துல் பித்ர ஜக்காத்துல் நிறைவேற்றத்தான் அல்லாஹு தாலா சொல்லி இருக்கிறான்றத நபிசல்லா அலிஸ்லம் அவங்க விளக்கம் கேட்ட நேரம் சொல்லல்லா அலிஸ்லம் அவங்க சொன்னாங்க அது நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டான் மண் தசக்கா யார் பரிசுத்தமாக பரிசுத்தவானாக ஆனானோ யார் பரிசுத்தமாகி விட்டானோ அவன் வெற்றி பெற்று விட்டான் எப்படி பரிசுத்தமாக ஆகலாம் குரான் அல்லாஹால சொல்லிருக்கிறான் இன்னொரு ஆயத்தில் ஹுத்மின் நபியே அந்த மக்களிடத்திலிருந்து நீங்க அவங்களோட சொத்திலிருந்து சதகத்தன் அந்த அந்த அந்த மக்களுடைய சொத்திலிருந்து நீங்க எடுத்துக் கொள்ளுங்க அந்த ஜக்காத் சுத்தங்கிருகும் அந்த மக்களை சுத்தப்படுத்தி வத்துதக்கீங்க அவங்களே பரிசுத்தவான்களாக ஆக்கும் குரான் சொல்லுது ஜக்காத்தை கொடுக்கிற நேரம் அந்த ஜக்காத்துடைய பொருள் என்ன செய்யுண்டா அந்த மக்களை சுத்தப்படுத்தி அவங்கள பரிசுத்தவான்களா மாற்றுது அல்லா இந்த இடத்துல என்ன சொல்றாண்டா மஞ்ச ஜக்கா எவன் பரிசுத்தமா பரிசுத்தவானாக ஆகினானோ அவன் வெற்றி பெற்று விட்டான் எப்படி பரிசுத்தவனாக ஆகினான் ஜக்காத்துல் பித்தரை நிறைவேற்றி பரிசுத்தவனாக ஆகினான் அந்த முந்தின சொல்றான் சொல்றானே கொடுத்து பரிசுத்தமாக ஆகட்டும் நபிய இருந்து ஜக்காத் எடுங்கண்டு அதே மாதிரி சூசகமாக மறைமுகமாக அல்லாஹு தயாரித்துல சொல்றான் வெற்றி பரிசுத்தமான பரிசுத்தமாக ஆனவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் எப்படி பரிசுத்தமாக ஆனாங்க ஜக்காத்து பித்திரை நிறைவேற்றி பரிசுத்தமான பரிசுத்தவான்களாக ஆகினாங்க அடுத்த சொல்றான் வழக்கரஸ்ம ரப்பிகி பசல்லா ஜக்காத்து பித்திரை நிறைவேற்றினார்கள் பரிசுத்தவான்களாக ஆகினார்கள் உனக்கு ரஸ்மா ரப்பிகி தன்னுடைய ரப்புடைய பெயரை துதி செய்தார்கள் பத்தெல்லா தொழுதார்கள் பெருமாளுடைய தினத்துல ஜக்காத்தல் பித்திர நிறைவேற்றி பரிசுத்த ஆகினாங்க ரப்புடைய பெயரை தக்பீர் சொன்னாங்க பெருமாளுடைய தினத்துல செய்யறோமா இல்லையா தக்பீரை செஞ்சு போட்டு பத்தெல்லா போய் பெருமாளுடைய தொழுதையை தொழுதார் இந்த மூணு நாலு விஷயத்தை அல்லாஹால இந்த ரெண்டாயிரத்திலே சொல்றாங்க இந்த ஆயத்துகள்ல எந்த விஷயத்தை அல்லாஹால பரிசுத்தமானவன் வெற்றி பெற்று விட்டான் சொல்லி எல்லா ஆயத்தை இறக்கி இருக்கிறான் இது எந்த எதுக்கான விளக்கம் இது எந்த விஷயத்த வேண்டி நிக்கிறேன்னு சொல்லி நபிசல்லா அவர்களிடத்துல போய் கேட்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க நிச்சயமாக இந்த ஆயத்துல அல்லாஹு தாலா ஜக்காத்துல் தான் கடமையாக்கி இருக்கிறான் அதைத்தான் அல்லாஹு தாலா சூசனமா சொல்லியிருக்கிறான்னு சொன்னாங்க இவ்வளோ உமர் ரதி அல்லாஹு தாலான்குமா அவர்களுடைய கருத்தும் இதே கருத்து தான் குரானுக்கு தப்சீர் விளக்கம் செய்யற சகாபாக்கள்ல முக்கியமான ஒருத்தர் அதற்கு இவனோமர் அவர்களுடைய விளக்கமும் இதுதான் இந்த ஆயத்தில் அல்லாஹத்தாலா ஜக்காத்துல் பித்தர் தான் மென்ஷன் பண்ணிருக்கிறார் கண்ணியமான சோதர்களே அபுதாவூத் திருமணியுடைய ரிவாயத்தில் வருகிறது ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் பரத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸதகத்துல் ஃபித்ர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக ஆக்கினார்கள் ஜகாத்துல் பித்தரை கடமையாக ஆக்கினார்கள் என்னத்துக்காக கடமையாக்கினார்கள் ரெண்டு நோக்கங்களுக்காக கடமையாக்கினார்கள் முதலாவது நோம்பு பிடிக்கக்கூடிய நோம்பாளி தன்னை சுத்தமாக்கி கொடுறதுக்காக நோம்ப சுத்தமாக்கி கொடுறதுக்காக துகுரத்தன் நோம்பு பிடிக்கக்கூடியவர் மினல் லவ்வி வர்றப்ப வீண் பேச்சுக்கள் இருந்தும் தேவையில்லாத செயற்பாடுகளிலிருந்தும் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக தக்காத்து பித்தரை கடமையாக்கினார்கள் நோம்பு பிடிச்ச ஒத்தரு வாய பாதுகாக்கணும் பேச்ச பாதுகாக்கணும் நாவ பாதுகாக்கணும் ஆனால் நூறு வீதம் பேணலாம் மனித படகினத்தாலே நாவ நூறு வீதம் எங்களால பாதுகாக்கல தவறு செய்யறோம் இந்த நாவால ஏற்படக்கூடிய லகம் ரஃபத் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பகுதியிலிருந்தும் ஒரு நோம்பாளியை சுத்தப்படுத்துறதுக்காக வேண்டி பகவானுடைய மாதத்தில் அல்லாஹு தாலா ஜக்காத்து பித்தரை கடமையாக்கினார் இது ஒரு நோக்கம் ரெண்டாவது நோக்கத்தை சொன்னாங்க செல்லல்லா அலே செல்லம் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மிஸ்கீனாக பக்கீராக உலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தில் இருக்கிறவங்களை ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிற மக்களுக்கு சாப்பாடாக ஆகட்டும்ன்றதுக்காக காசு சுத்திர கடமையாக்கிறாங்க ரெண்டு காரணம் நோம்பாலியை சுத்தப்படுத்த ரெண்டாவது மிஸ்கீன்களுக்கு வசதி இல்லாத கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு ஆகாரமாக ஒரு சாப்பாடாக ஆகிறதுக்காகத்தான் ஜக்காத்து சுத்திர கடமையாக்கிறாங்க தெளிவா சொல்லுது அபுதாவதுல அநேகமா திருமதியில ரெண்டு ரிவாயத்தும் ரெண்டு கிரந்தங்களையும் இந்த ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணியமான சோதர்களே மேலும் ஒரு ரிவாயத்தில் வந்திருக்கிறது சௌமு ஷஹரி ரமலான் மல்லக்கும் பைனசமாய் வல்லரும் ரமலானுடைய மாதத்துல மனிதன் பிடிக்கிற நோன்பு வானத்துக்கும் பூமிக்கும் இடையில அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கு மனிதன் மனுஷன் இபாதத்தை செஞ்சால் பூமியிலிருந்து மலக்குமார்களாலே அல்லாவுடைய சன்னிதானத்துக்கு அப்படியே தக்பீர் முழக்கத்தோடு அந்த இபாத தூக்கி கொண்டு போகப்படுது நீங்க எந்த ஒரு வணக்கத்தை நாங்க செஞ்சாலும் கண்ணியமான சோதர்களே அந்த வணக்கம் அந்த இபாத அதை மலக்குமார்கள் சேர்ந்து பெரிய தக்பீர் ஆளா வாரத்தோட தூக்கி கொண்டு அல்லாவுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு போய் அதை சமர்ப்பிப்பாங்க ஒரு மனிதர் பிடிக்கிற நோம்பு இருக்குது ஹதீஸ்ல வந்திருக்குது இந்த நோம்பு என்ன செய்யும்டா பூமியிலிருந்து போய் வாரத்துக்கும் பூமிக்கு இடையில போய் தொங்கிக் கொண்டிருக்கு நடுவுல சோமு வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் இவர் பிடிச்ச நோம்பு எல்லாம் அப்படி தொங்கிக் கொண்டிருக்கு எப்ப இவர் இவர் ஜக்காத்தில் சிக்கரை நிறைவேற்றாரோ அப்ப அந்த நோம்பு எல்லா இடத்துல போய் சேர்ந்து சொன்னாங்க சொல்லா அலிசல்லாம் இப்ப நாங்க ஜக்காத்துல் பித்தர் என்ன ஜக்காத்துல் பித்தர் கடமையாகிறது சம்பந்தமா சரியா என்ன சொல்லிருக்குது குரான் என்ன சொல்லுதோ ஹதீஸ் சுண்ணா என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம் அடுத்த கண்ணியமான சோதரர்களே ஜக்காத்துல் பித்தர் யாருக்கு கடமை எவ்வளவு கடமை எப்ப கடமை இந்த பொருள கடமை யாருக்கு கொடுக்கப்படும் இதை பார்ப்போம் கண்ணியமான சோழர்களே ஜக்காத்துல் பித்தரை பொறுத்த வரைக்கும் யாருக்கு கடமை என்றால் அந்த பெருநாளுடைய தினத்தில் நோம்பு பெருநாளுடைய தினத்தில் அன்றைய தினத்துல அன்றைய தினத்துக்கு பெருநாளுடைய தினத்துக்கு தான் சாப்பிட்டு தன்னுடைய செலவுக்கு கீழே இருக்கிறவங்க தனக்கு கீழே டிபெண்டா இருக்கிறாங்களே இவங்க தானும் தண்ட செலவீனத்தில் இருக்கிறவங்களும் பெருநாளுடைய தினத்தில் வரக்கூடிய சாப்பாடுகளை சாப்பிடுற அளவுக்கும் பெருநாளுடைய தினத்தில் உடுக்கிறதுக்கு உடுப்ப உடுப்புக்குள்ள ஏற்பாடு செஞ்சு கொள்ற அளவுக்கும் தங்கிறதுக்குள்ள வீட்டுக்குள்ள வசதி ஏற்படுத்திக் கொள்றதுக்கும் யாருக்கு வசதி இருக்குமோ இதோட நாலாவதாக பாரமாக கொடுத்து கொள்றதுக்கு இயலாத அளவுக்கு கடனாளி இல்லாமல் யார் இருக்கிறாங்களோ இவங்க எல்லாருக்கும் இந்த கற்கடனை ஜக்காத்துல் பித்தர் கடமை ஜக்காத் கடமையாகிற ஆட்களுக்கு தான் ஜக்காத்துல் பித்தர் கடமையாகிறன்றது அல்ல ஜக்காத் கடமையாகிறதுக்கு கூடுதலான பணம் இருக்கும் எங்களுக்கு தெரியும் ஆரம்ப நிசா பத்தரை போன் இந்த ஜும்மால தெளிவா சொல்லப்பட்டு கேள்விப்பட்டோம் இருந்து படல எனக்கு பத்தரை போன் வரணும் பத்தரை போன் தான் இங்குள்ள போன் அல்ல ரெண்டாயிரத்தி லட்சம் ரூபாய் தான் வருது இங்குள்ள போன் தான் ஸ்ரீலங்கா இருக்கிற கோல்ட் தங்கம் அதுல பத்தரை போன் ஒரு பவுன் தெரியும் தான் எட்டு கிராம் பத்தரை போன் அளவோ பணமோ அல்லது வியாபார பொருளோ தங்கமோ இருந்தால் இவருக்கு ஜக்காத் கடமையாகுது வெள்ளியில இன்னொரு நிசாப்பு வந்திருக்குது இது இல்லாம இன்னும் பொருட்களும் இருக்குது இது ஜக்காத் கடமையாகிறதுக்குள்ள அளவு ஜக்காத்துக்கு கொஞ்சம் கூடுதலான அளவு இருக்கணும் ஜக்காத்து பித்தருக்கு அந்த அளவுக்கு இருக்கணும் ஜக்காத் கடமை இல்லாத நிறைய பேருக்கு தக்காத்து பித்தர் கடமையாகிறதுக்கு கேள்வி நிறைய பேர் மென்டல் எப்படின்னா ஜக்காத் கடமை இருந்தா தான் ஜக்காத்துல் பித்தர் கடமை ஏன்னா ஜக்காத்துங்கிறது பெரிய கணக்கு கொடுக்கிறது கண்ணியமான சோதரர்களே அது ஒரு பெரிய ஒரு அளவு தனக்கு தன்னிட்ட இருக்கிற சொத்தை கணக்கு பார்த்து கொடுக்கறது தான் ஜக்காத்துன்றது ஜக்காத்து பித்துன்றது அப்படி அல்ல அது ஒரு ஆளுக்கு வரும் எவ்வளவு ரெண்டு கிலோவும் நூத்தி எழுபத்தி எட்டு கிராம் தான் வரப்போகுது ஒரு ஆளுக்கு இது கொடுக்கறது பெரிய பாடமா இது கொடுக்கறது பெரிய பாடம் அல்ல யாருக்கும் அதால ஜக்காத்து பித்தருக்குரிய ஜக்காத்து பித்தரை கொடுக்கறதுக்குள்ள தகமை அடைவதற்கு பெரிய கணக்கு பணம் இருக்கணும் ஜக்காத்துக்குள்ள பணம் அந்த அளவுக்கு பணம் இருக்கணும்ன்ற தேவை இல்லை ஜக்காத்து பித்தருக்கு இந்த நான் ஆரம்பத்துல சொன்ன இந்த கண்டிஷன் அளவுக்கு வசதி இருந்தா போதும் என்ன கண்டிஷன் பெருநாளுடைய தினத்துல தனக்கும் வளமையான தந்த செலவினத்துக்கும் கீழே இருக்கிறார்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கும் சாப்பாட்டுடைய தேவை ஒரு ஒரு நாளைக்குரிய பெருநாள் தினத்துக்குள்ள சாப்பாட்டுக்குரிய தேவை பெருநாள் தினத்துக்குள்ள உடுக்கிறதுக்குள்ள தேவை பெருநாள் தினத்துல அந்த ஒரு தினத்துல சாப்பாட்டுக்கு உடுப்பு குடிக்கிற தேவையோட தங்குறதுக்குள்ள இடவசதி இதுவும் இருந்து பெரிய பாரமான கடன் வசதிகளும் இல்லாத ஒவ்வொருத்தருக்கும் ஜக்காத்தில் கடன் நல்லா விலை கொள்ளணும் ஜக்காத் கடமையாகிற அளவுக்கு இவங்களுக்கு இருக்கணுன்ற கண்டிஷன் இல்ல சரி யாருக்கு கடமைன்றத பார்த்துட்டோம் எந்த அளவுக்கு இமாம்கள் சொல்றாங்கடா பெருநாளுடைய கிணத்துலதான் அது கடமையாகுது முந்தி கொடுக்கலாம் முற்படுத்தி கொடுக்கலாம் அது பின்னுக்கு சொல்லுவோம் இந்த பெருநாளுடைய பொருட்காண்டத்துக்கு முந்தி ஒரு புள்ள பிறந்தது குழந்தை பிள்ளை ஒன்று பிறந்தா அந்த பிள்ளைக்கும் கடமையாகும் நோம்பு பிறநாள் பிள்ளை அந்த நாள் குறிக்கப்படுறதுக்கு முந்தைய ஒரு சின்ன பிள்ளை ஒன்று பிறந்தால் அப்பதான் பிள்ளை பிறக்குது அந்த பிள்ளைக்கு இந்த காசு கடமை இந்த காசு பித்திரு கடமை என்ன பொருள்ல கடமை நாங்க இருக்கிற இடத்துல பிரதானமாக உணவாக எதை உட்கொள்றோமோ சாப்பிடுறோமோ அதுல கொடுக்கணும் ஸ்ரீலங்கால நாங்க பெரும்பாலும் கொடுக்க போறோம் கூடுதலா இங்கெல்லாம் வந்து காசை கலெக்ட் பண்ணி வசதி இல்லாத கண்ட்ரிகளுக்கு பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்கிற கண்ட்ரிகளுக்கு அனுப்புற அமைப்புகளும் இருக்குது நாங்க ஸ்ரீலங்கால எல்லாம் கொடுக்கறதா இருந்தா அங்க எங்களுக்கு அரிசியில தான் கொடுக்கணும் நாங்க அந்த பிரதான உணவாக உட்கொள்றது நாங்க சோறு என்னது அரிசியில கொடுக்கணும் இங்க எதை கூடுதலா பிரதான உணவா உட்கொள்றோமோ இங்க கொடுக்கறதா இருந்தா அதுல கொடுக்கணும் இங்கேயும் பெரும்பாலும் அரிசியில தான் கொடுக்கணும் அநேகமா நாங்க ஸ்ரீலங்கா செங்கட கொம்யூனிட்டி நாங்க இருக்கிற அமைப்பை பார்த்தா கூடுதலா அரிசியில கொடுக்கலாம் அல்லது மாவால செய்யற பண்டங்களை கூடுதலா சாப்பிடுற பழக்கம் இருந்தால் அப்படி ஒரு ஒரு தானியத்துல கொடுக்கலாம் மாவு மாதிரி ஒரு தானியத்துல கொடுக்கலாம் எந்த தானியத்துல எந்த பொருள் ஜக்காத் கடமைன்னு பார்த்தோம் எவ்வளவு கடமை ஒரு ஆளுக்கு ரெண்டு கிலோவும் சரியா சொல்றேன்டால் நூத்தி எழுபத்தி எட்டு கிராம்ஸும் வருது ஒரு சாடு சொன்னாங்க சல்லா அலிஸ்லாம் ஒரு சாடுன்றது நாலு முத்து ஒரு முத்துன்றது எவ்வளவு தெரியுமா ஒரு நடுத்தரமான ஆள் வந்து அவரோட கையால் இப்படி அழுற அள்ளினோட வருமே அந்த அளவுக்கு தான் ஒரு முத்து ஒன்று சொல்றது அந்த முத்துல நாலு சேர்ந்தால் ஒரு சா ஒரு சாதான் ஒரு ஆள் ஜக்காத்து பித்தர் கொடுக்க வேண்டிய அளவு ஒரு சா என்று சொன்னால் அதை இன்றைய கல்குலேஷனுக்கு பார்த்தோம்னா ரெண்டு கிலோவும் நூத்தி எழுபத்தி எட்டு கிராம்ஸும் வருது நாங்க அன்னளவாக ஒரு பேணுதலுக்காக ரெண்டு கிலோவும் ஒரு இருநூறு கிராம்ஸ் கொடுக்கலாம் ரெண்டு கிலோவும் இருநூறு கிராம்ஸ் ஒரு ஆளுக்கு இப்ப குடும்பத்துல ஏழு பேர் இருக்கிறாங்க சொன்னா பதினாலு கிலோவும் கிட்டத்தட்ட இருநூறு தர அஞ்சு ஒரு கிலோ அப்ப பதினஞ்சு கிலோ ஏழு பேர் அவர் குடும்பத்துல இந்த கணக்கு கொடுக்கணும் இப்ப யாரு கொடுக்கணும் பார்த்தோம் என்ன பொருள் கொடுக்கணும் பார்த்தோம் எவ்வளவு கொடுக்கணும் பார்த்துட்டோம் அடுத்தது என்ன யாருக்கு கொடுக்கணும் ஜக்காத் கொடுக்கறது யாருக்கு கடமையோ அப்படியானவங்களுக்கு கொடுக்கலாம் அதுல ஆக ஏக்கம் வந்து மிஸ்கிங்களுக்கும் பக்கையருக்கும் கொடுக்கறது ஜக்காத் கொடுக்கற எட்டு கூட்டத்தா இருக்கிறாங்க தானே அதுல மிஸ்கிங்களுக்கும் பக்கையருக்கும் கொடுக்கறது ஆக ஏக்கமானது மிஸ்கிங்கள் பக்கவர்கள் யாருன்னு சொன்னாங்க அடையாளம் கண்டு அப்படியான மக்களுக்கு கட்டாயம் கொடுக்கணும் கூடுதலாக பெருநாளுடைய தினத்துல கூட சந்தோஷமாக உண்டு உடுத்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஏதாவது கஷ்டப்பட்டு உங்களுக்கிறாங்களே அவங்களுக்கு தான் கொடுக்கணும் ஏண்டா அந்த அதி தவிர்த்தான சொல்லுது பத்து ஒன்பத்தன் மசாக்கின் அந்த பெருநாளுடைய தினத்திலே சாப்பிடுறதுக்குள்ள ஒரு ஆதாரமாக ஆகிறோன்றதுக்காகத்தான் கொடுக்கப்படும் சொன்னாங்க சிலர் எனவே அந்த பெருநாளுடைய தினத்திலே சாப்பாட்டுக்கு உடுக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு இயலாம கஷ்டப்படுற அந்த ஸ்டேஜில் இருக்கிற அந்த மக்களை தேடி கொடுத்தந்தால் ஆக பெஸ்டா இருக்கு அடுத்தது என்ன இருக்குது எப்ப கொடுக்கணும் எப்ப கொடுக்கணும் கண்ணியமான சகோதரர்கள் இந்த காத்து பித்தர் பல கருத்துக்களை இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்க ரமலானுடைய தலப்புற கண்டத்திலிருந்து கொடுக்கிறது ரமலான் தலப்புற கண்டம் தானே நாங்க பதினஞ்சு நாளைக்கு முந்தி அப்பையில இருந்து கொடுக்கறதுக்கு ஏழு அப்பேருந்து கொடுக்கிறது கேளு ஆக ஏற்றமான சுண்ணா என்று சொன்னால் ஆக ஏற்றமான நபிசல்லா அலிஸ்லமவங்க தெரிவு செஞ்ச சுண்ணா என்று சொன்னால் பெருநாளுடைய தினத்துல காலையில தொழுகைக்கு வாரத்துக்கு முன்னால கொடுத்துறது பெருநாளுடைய தினத்துலதான் கொடுக்கணும் பெருநாளுடைய தினத்துல நைட்ல புறக்கண்டாச்சு அடுத்த நாளைக்கு செவ்வாய் தலைப்புறன்னு சொல்லி பெருநாள் இப்ப காலையில நாங்க எழுந்து பஞ்சு தொழுகையை தொழுதுட்டு வீட்டுக்கு போய் அந்த அந்த ஆக்கள் அடையாளம் கண்டு அப்படியானவங்ககிட்ட போய் கொடுக்கிறது இங்க பெருநாள் தொழுகைக்கு வாரத்துக்கு முந்தி பெருநாளுடைய தினத்துல கொடுக்கிறது பெருநாள் பெருநாளுடைய தினத்துல காலையில பெருநாள் தொழுகைக்கு வாரத்துக்கு முன்னால அப்படியானவங்களை நாங்க தேடி கொடுத்துறது இங்க இருந்து அப்படி கொடுக்கறதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு இல்லாட்டி என்ன செய்யலாம் அந்த ஜக்காத் ஜக்காத்து சித்ராவுக்குள்ள பணத்தை நாங்க அங்க அனுப்பி அங்கால ஜக்காத்துக்குள்ள தானியங்களை அரிசியோ எதையோ வாங்கி வச்சிருந்து அங்க என்ன செய்யலாம் அந்த பெருநாளுடைய தினத்துல காலையில கொண்டு போய் பொருத்தமானவங்களோட கையில கேள்வி அவங்களுக்கு சொல்லி ஏற்பாடு பண்ணி கொடுக்க வைக்கலாம் பெருநாளுடைய தினத்துல காலையில கொடுக்கிறது ஆக ஏத்தம் அதுக்கு முற்படுத்தி ரமலானுடைய கண்டத்திலிருந்து எப்ப வேண்டாலும் கொடுக்கறது கேள்வி ஆனா நபி கொடுத்த அசில் சுண்ணா வந்து பெருநாளுடைய தினத்துல காலையில கொடுக்கிறது கண்ணியமான சோதர்களே அப்படி பெருநாளுடைய தினத்துல காலையில கொடுக்க தவறுனவர் பெருநாளுடைய தினத்துல சூரியன் மறைகிறதுக்கு இடையில கட்டாயம் கொடுக்கறது அவருக்கு வாஜிபாகுது ஜக்காத்துல் பித்திர சுண்ணா இல்ல சுண்ணத்தல்ல கடமை வாஜிப் யார் யார் அந்த தகமை அடைவாங்களோ ஏற்கனவே சொன்ன தகமைகள் அடைகிறாங்களோ அவங்க ஜக்காத்துல் பித்தர் கொடுக்கறது கட்டாயம் அது கடமை அந்த கடமைய பெருநாளுடைய தினத்துல காலையில குடிக்கிறது சுண்ணா அந்த கடமை கடமையை நிறைவேறத தவிர சுண்ணத்தில் நிறைவேறது பெருநாளுடைய தினத்துல காலையில இமாம் முசல்லாவுக்கு சப்புக்கு வந்து நிக்கிறதுக்கு இடையில பெருநாள் தொழிலைக்காக சப்புக்கு இமாம் வந்து நிக்கிறதுக்கு இடையில கொடுத்துட்டால் கடமையும் நீங்கும் சுண்ணா நதியில ஒரு சுண்ணத்தை ஃபாலோ பண்ணின அந்த சவாபும் கிடைச்சி போகும் அந்த டைம்ல கொடுக்க கிடைக்க இல்லையா ஒருத்தருக்கு பெருநாளுடைய தினத்துல சூரிய மறைவதற்கு இடையில கொடுக்கிறது கட்டாயம் ஆயிரும் யார் பெருநாளுடைய தினத்துல சூரியன் மறைவதற்கு இடையிலையும் அதை கொடுக்க இல்லையோ அவன் பாவியாக ஆகிறத்தோட அவனுக்கு அந்த கடமை இருந்து கொண்டே இருக்கும் சொல்றாங்க பெருநாளுடைய தினத்திலே ஈவனின் இடையிலையும் கொடுக்காத ஒருத்தர் அவர் சரியாவுடைய பார்வையில ஒரு ஆசிம் ஆசிம் என்றா பாவி பாவியாக ஆகிறத்தோட ஜக்காத்துடைய கடமை அவருக்கு நீங்க மாட்டாரு அதை பின்னுக்கு கலாசியோனும் கட்டாயம் கொடுத்துதான் ஆகும் இப்ப ஜக்காத்து பித்தர் சம்பந்தமா தெளிவான விஷயங்களை பார்த்தோம் யாரு கொடுக்கணும் எதுல கொடுக்கணும் எப்ப கொடுக்கணும் என்ன பொருள் கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் ஜக்காத்து சித்தர் கொடுக்கறத பத்தி சரியா என்ன சொல்லிருக்குது இஸ்லாம் என்ன சொல்லுது குரான் என்ன சொல்லுது சுண்ணா என்ன சொல்லுது இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் அவசரமான முறையில இன்ஷால்லா யார் யார் இதுவரைக்கும் கொடுக்க இல்லையோ நாங்க அதை கொடுத்துக் கொள்றதுக்குள்ள முயற்சி எடுப்போம் யாரும் ஜக்காத்துல் பித்தர் கடமையாக மாட்டாதுன்னு நினைக்கவானம் ஜக்காத் கடமையாகிறதுக்குள்ள நிசாப் இல்ல ஜக்காத்துல் பித்தர் கொடுக்கறதுக்குள்ள நிசாப் ஆரம்பத்திலே சொல்லிட்டோம் இன்னளவுக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் ஜக்காத்துல் பித்தர் கொடுக்கும் சொல்லி கண்ணியமான சோதர்களே எங்கட பார்வையில ஜக்காத்துல் பித்தர்ன்றது ஒரு சாதாரண ஒரு விஷயமா எங்களுக்கு விளங்கலாம் ஒரு ஒரு ரெண்டு கிலோ செச்சம் அரிசி தானே கொடுக்க போறோம் இதால என்னத்த நடக்க போகுதுன்னு நாங்க நடப்போம் கண்ணியமான சோதனை அந்த நாங்க கொடுக்கிற ஜக்காத்து சித்திரிக்கிறே இது ஒரு குடும்பத்துடைய பெருநாள் சின்னத்துல கண்ணீரா தொடக்கும் கண்ணியமான சோதனை எத்தனை குடும்பம் எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் குடும்பம் இன்னைக்கு அந்த பெருநாளுடைய தினத்துல சந்தோஷமாக கொடுத்து கொண்டிருக்கலாம் அந்த பெருநாளுடைய தினத்துல குடும்பத்தோட சந்தோஷமாக ஏதாவது ஒரு ஆகாரத்தை சாப்பிட்டு கொள்றதுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க லட்சக்கணக்கான குடும்பம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க எங்களுக்கு ஒரு சாதாரண விஷயமா படலாம் கண்ணியமான சோதர்களே நான் எனக்கும் எனக்கு கீழே டிபெண்டனா இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து அந்த ஜக்காத்துல் சித்திரம் கொடுக்கறதே ஒரு குடும்பத்துல கண்ணீரை தொடச்சிடும் ஒரு குடும்பம் நாளுடைய தினத்துல சந்தோஷமாக அந்த தினத்தை கழிக்கிறதுக்கு கொள்ளும் எனவே அல்லாஹு தாலா இந்த ஜக்காத்துல் சித்திரையும் முறையான முறையாக கணக்கிட்டு சரியான ஆட்களுக்கு நாங்கள் முறையான நேரத்துல சரியான சுண்ணாவின் படிக்கு கொடுக்கறதுக்கு அல்லாஹால எங்கள் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அமீன் அமீன் யாரபல் ஆலமீன் வலஹமதுல்லாஹ்